சகோதரி ஜெமீமா ஈரோடு சுகுணா பாய் நாகர்கோவில் சகோதரிகள் இருவரையும் அன்போடு வசனங்கள் வாசிக்கும்படி நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த ஒரு பாடத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய அன்பு சகோதரரை இந்த மாநாட்டின் அனைத்து சகோதர சகோதரிகள் சார்பாக அன்போடு கூட இருவரையும் நான் அன்போடு கூட அழைக்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக It is a pleasure for Sister Mabel and I both to be here at this convention. இந்த கன்வென்ஷனில் உங்கள் மத்தியில் வந்து இருப்பது எனக்கும் சகோதரி மேபிள் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி As we come to the close of this 23rd convention, I am sure each and every one of you have been thoroughly blessed by each of the, each of the talks. As we come to the conclusion of this convention, I am sure each and every one of you has been blessed by it. இந்த கன்வென்ஷனுடைய முடிவுக்கு வந்திருக்கிற இந்த தருணத்தில் இது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நாம் உணரலாம் I have personally been greatly blessed being able to attend this convention. தனிப்பட்ட ரீதியில் இந்த கன்வென்ஷனை பங்கு கொள்வதில் நான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் And for that, first and foremost, I would like to thank our Heavenly Father for not only allowing us to attend this convention, but also for the opportunity that He has arranged for me to speak a few words about His truth. அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய முதலாவது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இங்கு வந்து பங்கு கொள்ளுவது மாத்திரமல்ல இங்கு ஒரு செய்தி அளிப்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்காகவும் தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் And I also thank Brother Prabha here for his service of labor of love in helping me with this talk as well. Thank you. And also, lastly, thanks to each and every one of you for the opportunity to be up here as well. இது மாத்திரமல்ல உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் And on the PowerPoint, you can see two pictures. Uh, the pictures, the one, um, the, the bigger picture or the, the more, the picture with the more number of people is my ecclesia, the Bellevue Bible students. நீங்க அங்க இரண்டு பிக்சர்களை நீங்க அங்க பாப்பீங்க அதுல அநேக நபர்கள் உள்ள அந்த பிக்சர் வந்து நான் சார்ந்திருக்க எக்லிஷானுடைய பிக்சர் அதுன்னு தாழே the one that is below that one is the Seattle Bible Students. அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த picture Seattle Bible Students. Seattle. Seattle Bible ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய pictures Our, our, um, besides these ones, I also bring love from Brother Rick and Ruth Cunningham. இது தவிர்த்துட்டு நான் சகோதரர் ரிக் அவர்களுடைய அன்பையும் வாழ்த்தத்திலையும் கூட உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் brother Ernie and Janice Quinsley, சகோதரர் எர்னி மற்றும் அவங்களுடைய மனைவி Janice Quinsley and many other brethren who um, were aware of my trip to அது மாத்திரமல்ல வேறு சில சகோதரர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் And special greetings from my family. என்னுடைய குடும்பத்தார் சார்பில் விசேஷமான அன்புகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் Brethren, all of the consecrated here today were invited to be part of the divine family. சகோதர சகோதரிகளே இங்கு உடன்படிக்கை செய்தவர்களாக வந்திருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் Isn't that such a wonderful thought அது சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கு இல்லையா Whenever we do something in our life, there is always a motivating factor behind it. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதும் அதற்கு உந்துதலாக ஒரு நோக்கம் என்பது இருக்கும் Most likely, the motivating factor behind going to school is to get a good job. உதாரணத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று நம்ம முடிவெடுக்கும் பொழுது அதற்கான நோக்கம் வந்து நாம் ஒரு நல்லதொரு வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக Why we go to work daily is to support and take care of our family. அதே போல வேலைக்கு நாம செல்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக என்கிற நோக்கம் அங்கு இருக்கும் I wanted to consider today with you what is our highest motive in the service for our Heavenly Father. ஆனால் இன்று நாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருவது என்னென்று பார்க்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய மேலான நோக்கம் என்பது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் What is it that brought each and every one of us to our Heavenly Father? நம்முடைய பரலோக பிதாவுக்கு பக்கத்தில் அவர் அண்டைக்கு நம்மை கூட்டி சேர்த்த விஷயங்கள் என்ன Perhaps you saw the example of our Lord Jesus and you realized what it meant for him to lay his life down. ஒருவேளை நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்திருப்போம் அவர் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக அவரிடத்துல சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருந்ததை பார்த்து கூட நாம நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் Perhaps it was in learning that health as it is known in the nominal system, is not correct. அதாவது பெயர் கிறிஸ்துவ அமைப்புல இருந்த வரைக்கும் நரகம் என்பது ஒரு அக்னி ஸ்தலம் என்- என்று நாம நம்பி இருந்தோம் அது இல்லை என்று தெரிந்தது கூட தேவனிடத்துல நாம சேர்ந்ததுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம் Perhaps what brought you to our Heavenly Father is learning the truth that there are two salvations. அல்லது ஒருவேளை தேவனுடைய திட்டத்தில் இரண்டு விதமான ரட்சிப்பு இருக்கு என்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் நம்ம தேவனிடத்தில் சேர்ந்ததற்கு Or perhaps it was learning about the greatness of our God and that He truly loves His children. அல்லது ஒருவேளை அது நம்முடைய தேவனுடைய அந்த பிரமிக்கத்தக்க குணலட்சணங்களை தன்மைய சுபாவத்தை நாம் புரிந்திருக்கிறதுனால அவர் இடத்துல நாம் சேர்ந்தது சேர்ந்தவர்களாக இருக்கலாம் And when we start to walk in the path, in the narrow way, there are perhaps de- different motivations that we have that brings us to the Lord. அப்படியாக இந்த நெருக்கமான பாதையில நாம நடப்பதற்காக முன் வந்திருக்கும் பொழுது தேவனிடத்துல நம்மை சேர்த்ததற்கு அநேக காரணங்கள் நிச்சயமாக இருக்கலாம் I'm sure each and every one of you have your own motivations that keep you on the na- narrow way. கண்டிப்பா அது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த ஒரு நெருக்கமான பாதையில உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் என்பது இருக்கணும் but what should be our highest motive ஆனா சகோதர சகோதரிகளே நம்முடைய மேலான நோக்கம் என்பது எதுவாக இருக்கணும் We would like to consider in John chapter 17 what the motivation was for our Lord Jesus Christ. இப்ப நாம் யோவான் பதினேழாம் அதிகாரத்துக்கு சென்று நாம பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் அவர் தனக்குள்ளாக பெற்றிருந்த அந்த மேலான நோக்கம் என்ன என்பது பற்றி அந்த வசனத்துல பேசப்படுது நம்ம வசனங்களுக்கு கவனத்தை செலுத்தலாம் யோவான் பதினேழாம் அதிகாரம் chapter 17 verse 1 verses 4 to 5 முதல் வசனம் மற்றும் நான்கு ஐந்து வசனங்கள் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உண்டான மெய் உமையும் உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் In these few words, our Lord Jesus acknowledges that his whole force was one இந்த வார்த்தைகளில் நம்ம கவனிக்கும் பொழுது தன்னுடைய தனக்கான பாதையில் அவருக்கு இருந்த ஒரு ஒரே ஒரு விஷயம் வந்து அங்கே தெளிவாக தெரியுது his whole purpose was to glorify his heavenly father அவருடைய அல்லது அவருக்குள்ளாக இருந்த அந்த ஒரே நோக்கம் என்று சொல்லும் பொழுது பரலோக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக மாத்திரமே இருந்தது to give honor to him அவருக்கு மகிமை கனத்தை பெற்றுத்தரவும் to reveal to mankind all the things he had learned from being at his side அது மாத்திரமல்ல அவருக்கு அருகாமையிலிருந்து கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் இந்த மனுக்குலத்துக்கு தெரிவிப்பதுமே அவருடைய நோக்கமாக அங்கு இருந்தது Our Lord Jesus was so in tune with our heavenly Father அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு இசைவாகவே அவர் இருந்தார் என்று நாம கவனிக்கிறோம் For we remember that he said in John chapter 4 verse 34 ஏனா யோவான் நான்காம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலு நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நாம ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம் யோவான் நான்கு முப்பத்தி நாலு இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை செய் முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது All that he did and said was not his own, but the will of the Heavenly Father. நமக்கு தெரியும் அவர் பேசின எல்லாமே அவருடைய சொந்த கருத்துக்கள் அல்ல மாறாக அது தேவன் தேவனுடைய வார்த்தைகளாகவும் அவருடைய சித்தத்தும் சித்தமாகவும் இருந்தது And he had the wonderful privilege of telling the nation of Israel about their father. அது மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்லாக்கியம் இருந்தது மாம்ச இஸ்ரேலர் இஸ்ரேலர்களுக்கு தேவனை பற்றி அறிவிக்கிற அந்த விஷயங்கள் Friends, that's the same privilege we will have in the kingdom. பிரியமானவர்களே அதே ஒரு ஸ்லாக்கியம் நமக்கும் கூட வரப்போகும் நாட்களில் நிச்சயமாக இருக்கு அல்லது இருக்கும் to tell mankind of the truth about their father அந்த ஸ்லாக்கியம் என்ன என்று பார்க்கும் பொழுது முழு மனுக்குலத்துக்கும் அவங்களுடைய பிதாவாகிய தேவனை அதாவது நம்முடைய பிதாவை அறிமுகப்படுத்துகிற தெரிவிக்கிற அந்த ஸ்லாக்கியம் So for that cause he came into this world to give the honor and glory to the Father. அப்படியாக நாம பார்க்கும்போது இதற்காகவே அதாவது பரலோக பிதாவை மகிமைப்படுத்தி கனப்படுத்துவதற்காகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம பார்க்கிறோம் So brothers and sisters, we see that above all else, his highest motive was to give honor and glory to our heavenly father so அதனால சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கும் பொழுது மற்ற எல்லா காரணங்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய மேலான நோக்கம் என்ன என்று சொல்லும் பொழுது பிதாவை மகிமைப்படுத்தவும் அவரை கனப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய மேலான நோக்கமாக இருந்தது He delighted to do all that the Father willed of him. So தான் செய்ய வேண்டும் என்று பிதா எவைகளை சுத்தமாக கொண்டிருந்தாரோ அவைகளை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதில் அவருக்கு ஒரு விருப்பம் ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்றே நாம் சொல்லலாம் Whether it was Isaiah chapter 53 and the sufferings that were prophesied of him. ஒருவேளை அது ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங் தீர்க்க தரிசனங்கள் அவருடைய உபத்திரவங்களை பற்றின தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் சரி or the blessings that were written of him elsewhere அல்லது அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி விஷயமாக இருந்தாலும் சரி அவரை பற்றி பிதாவினுடைய சித்தம் எதுவோ அதை செய்வதில் மகிழ்ச்சியாக இருந்தார் Friends, as we progress in our walk in the narrow way, அஹ், பிரியமானவர்களே இப்படியாக இந்த நெருக்கமான பாதையில நாம முன்னேறும் பொழுது don't we find in our experiences that what comes in our heart is greater thankfulness, அதாவது நம்முடைய அனுபவங்களும் கூட கிட்டத்தட்ட அதே போல இருந்தது என்று நம்ம உணர்வது இல்லையா what comes in our heart is greater thankfulness, greater gratitude and greater appreciation அதாவது இந்த பாதையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகும் பொழுது நாமும் உணர்கிறோம் அதாவது தேவனிடத்துல அதிக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லது அவருடைய ஆச்சரியமான விஷயங்களை நம்ம ஆச்சரியமாக பார்த்து பிரமிக்கிறது நமக்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் Greater thankfulness, greater gratitude, greater appreciation for all that the Lord has done for us. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்த எல்லாவற்றின் விஷயத்திலையும் அதிக நன்றி அறிதல் அதிக உண்மையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவைகளை விசேஷமாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு Because daily we see the providential overrulings. Pardon? காரணம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மேலான வழிநடத்தல்களை எல்லா காரியங்களையும் நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் and as we hold on to the promises we see the truth of those promises அது மாத்திரமல்ல அந்த மேலான வாக்குத்தத்தங்களை நம்ம பற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்கள் உண்மை உள்ளவைகளாக இருக்கு என்பதை நம்ம உணர் உணர்கிற உணர்கிறவர்களாக இருக்கிறோம் and whatever our motivation was at the beginning of our walk அதாவது இந்த பாதையில நம்ம நடக்க ஆரம்பித்த போது அந்த நம்முடைய இருதயத்தில் இந்த நோக்கம் எதுவாக இருந்துட்டாலும் பரவாயில்லை We believe that it matures more and more to this desire to bring honor and glory to our heavenly father above all else நம்புவது என்ன என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோக்கம் என்பது இந்த ஒரு பக்குவப்பட்ட மேலான நோக்கமாக மாற வேண்டும் என்பதே நாம் விரும்புகிறோம் அதாவது தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை கனப்படுத்துவதும் என்கிற அந்த நோக்கமே நம்முடைய நோக்கமாக மாற வேண்டும் yes we still have the motivation to serve our Heavenly Father. நிச்சயமாக நமக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கே உரிய நல்ல நோக்கங்கள் இருக்கு Yes, we still want to bless mankind. நிச்சயமா இந்த மனுக்குலத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சியும் நமக்கு அங்க இருக்கு all these are still valid motivations இதெல்லாம் நல்ல நோக்கங்கள் தான் நிச்சயமாக but our highest motive we come to know should be to glorify and honor our heavenly father இது மாதிரி பல நோக்கங்கள் நமக்குள்ளாக இருந்தாலும் நம்ம பெற்றெடுக்கிற நோக்கங்களே உயர்ந்த அல்லது மேலான நோக்கம் என்பது பிதாவை மகிமைப்படுத்துவதும் அவரை கனப்படுத்துவதுமாகவே இருக்க வேண்டும் We come to Romans chapter 12 verses 1 and 2. ரோமர் 12 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களுக்கு நம்ம கவனத்தை செலுத்தலாம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் Romans chapter 12 verse 1 tells us that This is our reasonable service. அதாவது இந்த இரண்டு வசனங்களும் நாம் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை நமக்கு காண்பிக்குது And we will come to that matter a little bit later. அதை பற்றி நாம் சற்று நேரத்தில் வருவோம் Verse 2 tells us that are in a transformation process. இரண்டாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது நாம ஒரு மறுரூபமாக்கப்படுதலுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்பது நமக்கு நம்ம கவனிக்கிறோம் and this transformation is sometimes confused as a transformation of only character. அதாவது சில சமயங்களில் இந்த மறுரூபம் ஆகுதல் என்ற அந்த அந்த வார்த்தையை சரியாக நாம் புரிந்து கொள்ளுவதில்லை எப்படியாக புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு வகையில் நம்மளுடைய குணலட்சணங்களில் சுபாவத்தில் நடக்க வேண்டிய மாற்றம் மட்டுமே என்று நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம் Yes, we are to put on the fruits and graces of the Spirit. அது உண்மைதான் நம்ம வந்து ஆவியின் கனிகள் எல்லாவற்றையும் நம்ம நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான் but the truth behind the scriptures is that we are being transformed from earthly conditions to heavenly conditions அதே சமயத்தில் இந்த வசனத்தில் வேறு ஒரு உண்மை என்ன என்று சொல்லும் பொழுது குணலட்சணத்தில் மாற்றம் மாத்திரம் நம்ம மாற்றம் அடைய அடைகிறவர் அடைவோம் என்பதில்லை மாறாக ஒரு பூமிக்குரிய நிலையில இருந்து ஒரு பரத்துக்குரிய நிலைக்கும் நாம் மாற்றப்படுகிறோம் heavenly conditions how is this possible இப்படியாக பரத்துக்குரிய நிலைக்கு மாற்றப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது எந்த வகையில் சாத்தியம் if you took an animal and try to teach it to be a human being அதாவது ஒரு மிருகத்தை நாம எடுத்து அதை ஒரு மனிதனை போல மாற வேண்டும் என்று அதற்கு நம்ம பயிற்சி கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் If you took an animal and tried to teach it to be a human being, what kind of lessons would it need? So, ஒரு மிருகத்தை மனிதனை போல மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது இம்மாதிரியான ஒரு பயிற்சியை அந்த மிருகத்துக்கு நாம் கொடுப்போம் How would you train it to be ready to be totally acting like a man but in some animal body? அதாவது ஒரு மிருகத்துக்குரிய சரீரத்தில் இருந்துட்டு ஆனால் முற்றிலுமே ஒரு மனிதனை போல செயல்படுவதற்கு நாம் எந்த மாதிரியான பயிற்சி தான் நம்ம அதற்கு கொடுக்க முடியும் And to train that animal so well that one day it would be perfectly fit for a human body. அதாவது எந்த அளவுக்கு அந்த ஒரு பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம் என்று நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமா ஒரு நாள் அந்த மிருகம் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு உரிய ஒரு நிலைக்கு அது மாறும் அளவுக்கு நாம கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் but totally out of harmony for that animal body அது மேற்கொண்டு ஒரு மிருகத்துக்குரிய சரீரத்தில் இருப்பதற்கு அது என்ன சொல்லலாம் பொருந்தவே பொருந்தாது மாறாக ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு பொருத்தமாக இருக்கிற மன அளவுக்கு அது மாற்றப்படுது என்று நாம் கருதுவோம் brother that is like what is happening to the church in being transformed. அதாவது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்குள்ளாகத்தான் இப்போ சபையானது செல்லக்கூடியதாக இருக்கு செல்ல வேண்டியதாக இருக்கு Our mind is being tra- renewed. நம்முடைய மனது அல்லது சிந்தை என்று சொல்லும் பொழுது அது புதுப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது The new creature is being developed. அந்த புதிய சிருஷ்டி அந்த புதிய சிந்தை நாளுக்கு நாள் வளர வேண்டியதாக இருக்கிறது so that by the time we finish our course அதனால நம்முடைய ஓட்டத்தை நாம நிறைவு செய்யும் அந்த தருணத்துல the new creature will be so out of home in this flesh அதாவது நமக்குள்ள அந்த பக்குவப்பட்டு இருக்கிற அந்த புதிய சிருஷ்டி என்பது அதற்கு பொருந்தாத ஒரு சரீரத்துல இருக்கிறதாக அது கருதப்படும் that the Lord will look at the character of the faithful and what will he see? So இப்படியாக தேவன் அந்த ஒரு புதிய சிருஷ்டினுடைய குணலட்சணத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைப்பார் என்ன பார்ப்பார் Brethren, he will see that the new creature will require a divine body இப்படியான ஒரு முழுமையான மாற்றத்துக்குள்ளாக சென்றிருக்கிற அந்த புதிய சிருஷ்டிக்கு ஒரு புதிய சரீரம் ஒரு தெய்வீக திவ்ய சுபாவ சரீரம் தேவை என்பதே தேவன் பார்ப்பார் this new creature was develop to be in a divine body அதாவது இந்த புதிய சிந்தையானது அதற்கே உரிய சரீரத்துக்குள்ள போய் பொருந்தக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்து இருக்கும் அந்த தருணத்துல that is what we are being prepared for daily இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம் so brethren we have these unusual experiences in our life that are meant to transform us so அதனால தான் சகோதர சகோதரிகளே பல விதமான விசித்திரமான அனுபவங்களுக்குள்ளாக நாம் அனுமதிக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு சுபாவ மாற்றமானது நமக்குள்ள நிறைவேற வேண்டும் என்கிறதுக்காக And we will, and we believe that's what Paul means in this verse by referring to the laying down of our life as a reasonable service. So in the Vasnathla, வசனத்துல ரோமன்ஸ் 12 அந்த வசனத்துல நம்முடைய சரீரங்களை பலியின் ஜீவமாக ஒப்பு கொடுக்கோம் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் அப்போஸ்டல் பவுல் வந்து அங்க குறிப்பிடுகிறார் And for lack of time, you can refer to 2 Corinthians chapter 4, verses 16 and 17 on your own. நேரம் இல்லை ஆனால் நம்ம குறிப்பிடுகிறோம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வருஷம் படிக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் This verse here also refers to this transformation process இந்த வசனத்தினுடைய கருப்பொருளும் கூட நமக்குள்ள நடக்கிற அந்த ஒரு சுபாவ மாற்றத்தை பத்தி தான் பேசுது So we see, dear brethren, this is a transformation from earthly to heavenly conditions. அதனால சகோதர சகோதரிகளே இது வந்து ஒரு பூமிக்குரிய நிலையிலிருந்து ஒரு பரத்துக்குரிய நிலைக்காக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று நம்ம பார்க்கிறோம் For we read in Galatians chapter 5, verse 17, ஆஹ், கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் வஷ்ணம் பதினேழு நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் For the flesh desires what is contrary to the spirit, and the spirit is what contrary to the flesh. They are in conflict with each other, so that you are not to do whatever. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய் இருக்கிறது So brethren, the course of the new creature is opposite to that of the human nature. அதாவது பிரியமானவர்களே இந்த புதிய சிருஷ்டியினுடைய பாதை என்பது இந்த மாம்ச சுபாவத்தினுடைய பாதைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம் but why is it so difficult to live after the spirit? So இப்படியாக இருந்து இருக்கும் பொழுது ஏன் வந்துட்டு ஆவிக்குரியவர்களாக ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து கொள்வதில் நமக்கு அதிக சிரமம் இருக்கு This reminds me of an instance when a mechanic wanted to challenge his adult brother to ride a bicycle. இது குறித்து சிந்திக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அதாவது அந்த சம்பவம் நடந்த போது ஒரு மெக்கானிக் அவர் வந்து தன்னுடைய சகோதரன் அவர்கிட்ட ஒரு சவால் வைத்தார் எதை குறித்து என்னன்னா ஒரு சைக்கிள் ஓட்டுகிற விஷயத்துல This was not just any normal bicycle. தன்னுடைய சகோதரன் ஓட்ட வேண்டும் என்று விரும்பின அந்த சைக்கிள் வந்து சாதாரணமான சைக்கிள் அல்ல As you see in the picture, the handlebar of this bicycle, when turned to the left, would turn the front wheel of the bicycle to the right. அதாவது நீங்க பிக்சர்ல பார்க்கலாம் இந்த சைக்கிள் எப்படிப்பட்ட சைக்கிள் என்று சொல்லும் பொழுது இந்த சைக்கிளினுடைய ஹேண்டில் பார் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம ஒருவேளை லெஃப்டில் திருப்பினா நியாயமாக அந்த வீல் வந்து ரைட்டில் திரும்பும் and when turned to the right would turn the wheel to the left ஒருவேளை அந்த ஹேண்டில் பாரை ரைட்டில் திருப்பணும் என்று சொல்லும் பொழுது அந்த சக்கரமானது லெஃப்ட்டுக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும் and having learned to ride a bike one way During his childhood, he was finding it impossible to ride this new type of bike even for one minute. So இது வரைக்கும் சிறு வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் அவர் சைக்கிளை ஒரு விதத்தில் தான் என்ன சொல்லலாம் அதை ஓட்டுவதற்கு அவர் பயின்று இருக்கிறார் பழகி இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த சைக்கிளை இந்த புதிய விதத்தில் அவர் பயன்படுத்துவதில் அவருக்கு ரொம்ப சிரமம் அங்கே இருந்ததை அவர் பார்த்தார் so think about for a moment அதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்களும் Normally, our bike, when you turn the handlebar to the right, it goes to the right. பொதுவாக நம்முடைய நம்ம பயன்படுத்துகிற சைக்கிள் ஹேண்டில் பாரை ரைட்ல திருப்பினா வீல் ரைட்ல தான் திரும்பும் But this bike, when you turn it to the right, it goes to the left. ஆனா இந்த சைக்கிள் வந்துட்டு ஒருவேளை ஹேண்டில் பாரை ரைட்ல நீங்க திருப்பும் போது அந்த சக்கரம் வந்து லெஃப்ட்ல திரும்புது என்று நம்ம அங்க பாக்குறோம் You think it's easy? அது சுலபமாகவா இருக்கும் but you can look it up on YouTube. You can look it up on YouTube. ஒருவேளை இதை குறித்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் This, this person went to many universities as a, as a talker, and he had people try to ride this bike for just one minute, and they couldn't do it. இவர் அநேக ப- என்ன, கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று இந்த மாதிரியான இந்த சைக்கிளை பயன்படுத்துமாறு அநேகருக்கு அவர் கேட்டுக்கொண்டார் அநேகர் கூட முயற்சி தாங்க யாராலும் ஒரு சில நிமிடங்கள் கூட அவர் இந்த இந்த சைக்கிளை இந்த விதத்தில் பயன்படுத்த முடியல என்று நாம் அங்கே பார்க்கிறோம் The physics behind what needs to be done to ride this new bike is pretty simple. அதாவது இந்த சைக்கிளை எப்படி பயன்படுத்தணும் என்கிற அந்த நுணுக்கம் வந்து அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அது நமக்கு புரியும் In order to go right, you have to turn left. அதாவது வலது பக்கம் போகணும்னா நீங்க இடது பக்கம் திருப்பணுங்கிறது தெரிஞ்ச விஷயம் And in order to go left, you have to turn right. அதே மாதிரி தான் நீங்க இடது பக்கம் போகணும்னா வலது பக்கம் திருப்பணுங்கிறது தான் அந்த விஷயம் அது நமக்கு தெரிஞ்சது தான் This physics behind it is very simple, but no matter how many times he tried to ride this bike, he found it to be of no use. அதாவது இப்படி அதை பயன்படுத்துகிற விதம் புரிந்த புரிந்ததாக இருந்துட்டாலும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவரால் அந்த ஒரு சைக்கிளை பயன்படுத்த முடியல finally after trying to ride this bike for five minutes a day for the next eight month he finally was able to ride this new type of bicycle கடைசியாக இப்படி அவர் தொடர்ந்து பயிற்சி எடுத்தார் ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் என்ற ரீதியில் எட்டு மாதம் அவர் பயிற்சி செய்ததுக்கு அப்புறம் இந்த சைக்கிளை இந்த புதிய விதத்தில் ஓட்டுவதற்கு அவர் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டார் but he doesn't know how he was able to figure it out ஆனால் இப்போ எப்படி அதை தன்னால் ஓட்ட முடியுது என்பதை அவர் சரியாக புரிந்து கொள்ள முடியல only thing he knows is something clicked in his mind அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா ஏதோ மூளையில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கணும் Now, he wanted to try the same thing with his six year old child. இப்போ இந்த ஒரு முயற்சிய தன்னுடைய மகளிடத்திலேயோ மகனிடத்திலேயோ செய்து பார்க்க அவர் விரும்பினார் அந்த மகளோ மகன் அவங்களுடைய வயது ஆறு வயது He wanted to see how long it would take his child to do the same thing, to ride this new kind of bicycle. so தன்னுடைய குழந்தை ஆறு வயது குழந்தை என்று இருக்கும் பொழுது அது இந்த சைக்கிளை இந்த விதத்தில் ஓட்டுவதற்கு பழகுவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ள கொள்ளுகிறது என்பதை அவர் தெரிஞ்சுக்க சோதிக்க அவர் விரும்பினார் And this child had originally learned how to ride the bike the normal way. So this child had also learned to ride the bike the normal way. அவருடைய குழந்தை கூட அந்த சைக்கிளை எப்படி நியாயம் சாதாரணமாக எப்படி ஓட்டுவோமோ அப்படி தான் ஓட்ட அவங்க பழகி இருந்தாங்க whereas it took him eight months, five minutes a day of trying to ride this new bike, it took the child merely two weeks. Two weeks so அவருக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு ஐந்து நிமிட பயிற்சி என்கிற இதில் எட்டு மாதம் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு விஷயம் அவருடைய குழந்தைக்கு இரண்டு வாரங்களே போதுமானதாக இருந்துச்சு அதை அந்த அந்த சைக்கிளை புதிய முறையில் ஓட்ட கற்றுக்கொள்வதற்கு அவருடைய குழந்தைக்கு இரண்டு வாரமே போதுமானதாக இருந்துச்சு This is due to something called neuroplasticity. இது ஏன் என்று நம்ம கேட்டோம்னா ஒரு ஒரு வார்த்தை அவர் சொல்றார் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற நம்ம மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் இப்படி இது இதுக்கான காரணம் neuroplasticity is the brain ability to recognize itself, sorry, to reorganize itself by forming new neural connections throughout life. அதாவது இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியை சகோதரர் அங்கே விலக்கி காமிக்கிறார் அது என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய மூளையில் மூளைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை அது மீண்டும் மீண்டுமாக புதிய வடிவங்களை வந்துட்டு அது உருவாக்கி கொண்டு பழைய நிலைக்கே திரும்பும் என்கிற அந்த ஒரு தன்மை அதுதான் neuroplasticity You can think about it as a lump of clay. When the clay is wet, it's highly malleable, it's highly pliable. You can change the shape. அதாவது இதை நீங்க எதோட ஒப்பிட்டு புரிந்து கொள்ளலாம்னா ஒரு களிமண் அது ஈரமாக இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் அதை வணையலாம் ஒரு பிரச்சனை இல்லை but once the clay becomes hard you are pretty much set with what நமக்கு தெரிந்தது தான் இல்லைங்களா ஆனால் அந்த களிமண் ஆனது அந்த நீர்ப்பதம் போயிடுச்சு என்று சொல்லும் பொழுது அதற்கப்புறம் அதை வந்துட்டு வணைவது விருப்பமான உருவத்துக்கு கொண்டு வருவது என்பது முடியாத காரியம் அது அது போல தான் இந்த மூளையினுடைய விஷயம் அந்த தன்மை neuroplasticity There is an old adage, there is an old saying that you cannot teach an old dog new tricks. அதாவது இது ஒரு பழைய பழமொழி இருக்கு அந்த பழமொழி என்னன்னா நீங்க பழைய நாய்க்கு அல்லது வயசான நாய்க்கு புதிய யுக்திகளை என்ன பண்ண முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னா அது வயதான நாய் அதற்கு புது விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு ஆங்கில பழமொழி அதை சகோதரர் குறிப்பிடுறார் It's not a matter of effort. It's not a matter of will. It's a matter of our physical makeup. இது வந்து நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை பற்றினது இது வேறு விஷயங்களை பற்றினது அல்ல அதாவது நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இப்படியாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இப்படியாக தான் செயல்படுவோம் நம்முடைய மூளை அப்படியாக தான் செயல்படும் chapter seven verses fourteen to twenty three ரோமர் சாப்டர் செவன் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்று சிஸ்டர் வாசிங்க தமிழ்ல வாசிச்சிடுங்க மேலும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன் ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது இருபத்தி மூன்று வரைக்கும் வாசிடுங்க கட கட கடன் வாசிடுங்க But I see another law at work in me, waging war against the law of my mind, and making me a prisoner of the law of sin at work within me. What a wretched man I am, Who will rescue me from the body that is subject to death? Thanks be to God who delivers me through Jesus Christ our Lord. So, dear brethren, it is so difficult to live after the Spirit because even as we try to keep under subjection our old creature, it is always trying to resurface. அதாவது பிரியமானவர்களே <clears throat> ஆஹ், ஆவிக்குரியவர்களாக வாழ்வதில் மிக சிரமங்கள் நமக்கு இருக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ நினைக்கும் பொழுது அந்த பழைய சுபாவமானது மீண்டும் மீண்டும் தலையெடுக்கிற ஒரு முயற்சியை செய்து கொண்டே தான் இருக்கு அதனால தான் நம்மளால் ஆவிக்குரிய விதத்தில் வாழ்வதில் ரொம்ப சிரமப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் This old creature is always trying to resurface like a person doing all they can, gasping for air, when you're trying to drown them. அதாவது அந்த பழைய சுபாவம் விழுந்து போன சுபாவம் பழைய மனுஷன் எப்படி மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில தலை எடுப்பான் என்று சொன்னா யாராவது ஒரு மனுஷனை தண்ணிக்குள்ள நம்ம பிடித்து அமிழ்த்த முயற்சிக்கும் பொழுது அவர் எப்படி எலும்பி வரவருக்கு முயற்சிப்பாரோ அதே போல தான் நம்முடைய பழைய சுபாவம் கூட எலும்ப வரும் அதை நம்ம அடக்க நினைக்கும் போது There's a reason why it is written in the Bible to teach the way to walk when they are young. அதாவது வசனத்தில் நமக்கு தெரியும் இல்லைங்களா பிள்ளையானவனை நீங்க வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும் என்று சொல்லுகிற அந்த வசனத்தினுடைய அர்த்தம் ஆஹ், சிறு வயதிலேயே நம்ம ஏன் பிள்ளைகளை அப்படி கண்டிச்சு வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் As we just learned, neuroplasticity is what is required for us to unlearn something and learn a new thing. அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு அவர் அந்த மூளையை பற்றி சொன்ன விஷயங்கள் அது நம்ம பார்க்கும்போது அதில் நமக்கு தெரிய வருது சில விஷயங்களை புதிதாக கற்றுக்கொள்ளுவதும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை விடுவதிலும் உள்ள சிரமங்களை அந்த விஷயம் நமக்கு அங்கே கற்றுத்தருது and the older we grow, the less ஏபோ able to the way our neurons and the the pathways are structured. நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் வயதாக வயதாக நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதில் நமக்கு அதிக சிரமங்கள் இருக்கு ஏன்னா அப்படியாகத்தான் இந்த மூளை வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து அது அப்படிப்பட்ட ஒரு தன்மையில தான் இருக்கு வயதாக வயதாக பழைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதில் மிகுந்த சவால்கள் நமக்கு இருக்கு Our brain brethren, do not give up the old ways that easily. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் வந்து அவைகள் கற்றுக்கொண்ட பழைய விஷயங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுடாது அது Now, brethren, let us look back again at Romans chapter 12, verse 1. நாம மறுபடியும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துக்குள்ளாக For there we read, It is our reasonable service to lay down our life as a living sacrifice, holy and acceptable to God. ஏன்னா நம்ம அங்க வாசித்தோம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்ம படித்தோம் அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் அங்கே வாசித்தோம் இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு திரும்புவோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்துள்ள ஆராதனை So, brethren, our lesson today is about our highest motive, which is to glorify our Heavenly Father. பிரியமானவர்களே மறுபடியும் நம்முடைய இன்றைய பாட தலைப்பு ஞாபகம் வைத்துக் கொள்வோம் நம்முடைய தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்வதற்கு நம்முடைய இருக்க வேண்டிய மேலான நோக்கம் என்பதை பற்றி நம்முடைய பாடம் And the way in which we accomplish this is in doing that which is our reasonable service. அதாவது நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய விதத்தில் நம்ம செய்வது தான் இதை நம்ம நிறைவேற்றக்கூடிய பாதையாக அங்கே இருக்கும் Not simply to lay down our lives as a living sacrifice அதாவது அது சாதாரணமாக நம்முடைய சரீரங்களை ஒரு பலிஞ்சீவியமாக ஒப்பு கொடுப்பதில் நிறைவேறிடாது but you lay it down as a holy and acceptable living sacrifice மாறாக இதை வந்துட்டு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான விதத்தில் இந்த சரீரத்தை நம்ம பலியாக செலுத்துவதில் தான் அது நிறைவேறும் in reference five five five nine reference number ஐந்து ஐந்து ஐந்து ஒன்பதில் அண்ட் தேர்ட்டீன் பேஜ் நம்பர் முன்னூற்றி பதிமூணில் there Brother Russell talks about what it means to be a living sacrifice. அதில் சகோதரர் ரசூல் அவர்கள் எழுதுகிறாரு பலியின் ஜீவியம் என்றால் என்ன என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் ஸ்டெப் ஒன் he அந்த பலியின் ஜீவியம் என்பதை அவர் விளக்குவதில் அவர் சொல்லியிருக்கிற முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன என்று பார்க்கும்போது concentrate everything belongs to God நம்ம இடத்துல இருக்கிற அனைத்தையும் தேவன இடத்துல அர்ப்பணித்தல் step 2 he as we receive the wedding garment as our covering அதாவது இரண்டாவது ஸ்டெப் என்னன்னா நம்மளுடைய பாவங்களை மூடுவதற்காக அந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் வாங்கி தரித்து கொள்ளுதல் step three God begets us of His Holy Spirit. மூன்றாவது ஸ்டெப் என்று சொல்லும்போது அவருடைய ஆவியினால நம்மை ஜெனிப்பித்தல் Step 4 Thus meeting the required conditions we have to prove our devotion and loyalty in order to show that we have genuinely surrendered our will. அப்போ நான்காவது ஸ்டெப் என்ன என்று சொல்லும் பொழுது தேவன் அங்கீகரிக்கும் அளவுக்கு நம்மிடத்துல எந்த விஷயங்களை எந்த அளவுக்கு எந்த விதத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவுல ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வது We do this by showing our devotion and loyalty to the truth. இதெல்லாம் நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும் என்று சொல்லும் பொழுது சத்தியத்துக்கு நாம் காண்பிக்கிற அர்ப்பணிப்பு மற்றும் சத்தியத்தின் விஷயங்களை நாம் காண்பிக்கிற உண்மையின் மூலம் மேற்சொல்ல அந்த நாலு விஷயங்களை நம்ம நிறைவேற்ற முடியும் truth in all matters in doctrine in character கடந்தது Truth in all matters, in doctrine as well as in character. ஆமா சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் உபதேசங்கள் என்பது மாத்திரமல்ல நம்முடைய குணலட்சணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சேர்த்து If we have been in error, our loyalty will be determined by how quickly we decide to choose the truth. If we have been in error, our loyalty will be determined by how quickly we decide to choose ஒருவேளை ஒருவேளை நாம் தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம் நாம் இப்போ சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கணும் அதை நிரூபிக்கணும் என்கிற ரீதியில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அந்த தவறான நிலையை கூடுமான அளவில் விரைவில் நம்ம மாற்றிக்கொள்வதில் தான் காண்பிக்க முடியும் if we decide to change quickly from the error to the right then it means that we are loyal to God and His will and His truth. அந்த தவறான நிலைப்பாட்டிலிருந்து சரியான நிலைப்பாட்டுக்கு மாற் மாறு மா- மாறுவதில் ரொம்ப துரிதமாக இருந்தோம் என்று சொன்னால் அது நிரூபிக்கும் நாம் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று Rather, if we are slow in choosing the right, God will surely not quickly cut us off, but brethren, He will provide us with circumstances and experiences that will bring us back onto the right path. ஒருவேளை அந்த மாதிரி தவறான நிலைப்பாட்டிலிருந்து சரியான நிலைப்பாட்டுக்கு நம்மை மாற்றிக் நம்ம தாமதிக்கிறவர்களாக இருந்தால் அது தேவன் நம்ம இடத்துல விரும்பக்கூடிய விஷயமா இருக்காது ஆனால் அதுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்மை முற்றிலுமாக அவர் உதறி தள்ளிடு தள்ளி விடுவதல்ல நாம் அந்த ஒரு மாற்றத்தை செய்வதற்கு ஏற்ற சூழல்களை சிக்ஷையாக அவர் நமக்கு உருவாக்கி அதன் மத்தியில் அந்த மாற்றங்களை செய்வதற்கு அனுமதிக்கிறார் How great is his mercy and patience towards us. So இதை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய விஷயங்கள்ல தேவன் எந்த அளவுக்கு இரக்கமும் கிருபியும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் Please refer to 1 Peter chapter 1 verse 6 ஒன்று and Hebrews chapter 12 verses 5 to 7. ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தமிழ்ல வாசிங்க ஒன்று பேதுரு ஒன்று ஆறு இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாதலால் இப்பொழுது போதும் ஸோ நோ நோட் பண்ணிக்கலாம் ஒன்று பேர் ஒன்று ஆறு எப்ரேயர் பன்னெண்டு ஐந்துலேருந்து ஏழு வருஷங்கள் So what then shall we do to overcome the flesh and lay a holy and acceptable sacrifice in front of our heavenly Father? So அதனால சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய மாம்சத்தை மேற்கொண்டு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதில் நாம் என்ன செய்யலாம் In reprints 5560, டிபி நம்பர் ஐம்பத்தஞ்சு அறுபதில் 5560, page 314 to 315, continue Brother Russell says, talks about the picture of an embryo. picture of an embryo. சகோதர அசுல் அவர்கள் அந்த ரீபிரிண்ட்ல கரு கருவை பற்றி அவர் சில விஷயங்களை பேசுறார் கர்ப்பத்தில் உருவாகிற கரு In the picture of the embryo, every human child must grow. So அந்த உதாரணத்தில் அவர் சொல்லும் பொழுது இப்படியாக உருவாகிற எந்த ஒரு கருவுமே வளர வேண்டும் என்பது அங்கு சொல்லப்படுது For it receives and is dependent upon the nourishment that it receives from the mother. So so இந்த கரு வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு தேவையான சக்தியை அது தாயின் இடத்திலிருந்து அது பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் And we see that from the time we are begotten as new creatures in Christ, we began to develop the new mind, which is the embryo. So அப்போ நாம பார்க்கணும் நம்ம எப்போ ஆஹ், அந்த புதிய சிந்தையை புதிய சிஷ்யாக நமக்குள்ளாக பெற்றுக்கொண்டோமோ அந்த தருணத்திலிருந்து அது நாளுக்கு நாள் வளர வேண்டியதாக இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம் And just like how the mother is still the same person, even though she has a child growing inside her womb, our natural brain is still the same as before the new will develops. அதாவது எப்படி அந்த கரு கர்ப்பத்தில் உருவாயிட்ட பின்பும் கூட அந்த தாய் சாதாரணமாக எப்போ அதே நிலையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் புதிய சுஷ்டினுடைய விஷயத்திலையும் நம்முடைய புதிய சிந்தை நமக்குள்ள உருவாகி விட்டாலும் அந்த பிரெயின் என்பது பழசு அது அப்படியே தான் இருக்கு Let's consider this subject from another viewpoint. இது இந்த மேட்டர் from another viewpoint. வேற ஒரு கோணத்துல இதே விஷயத்தை நம்ம பார்ப்போம். This new creature is the governing power. அதாவது அந்த புதிய சிருஷ்டி அந்த புதிய சிந்தை என்று சொல்லும் பொழுது அதுதான் நம்ம முழுமையும் நம்மை முழுமையும் ஆளக்கூடிய சக்தியாக இருக்கு From the moment that we are begotten as new creatures in Christ, the only governing power that God recognizes in us is the new creature. அதாவது நாம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிகளாக ஜனிப்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து நாள்ல துவங்கி தேவனுடைய பார்வையில நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தியாக அவர் எதை மாத்திரமே பார்ப்பார் என்று சொன்னா நமக்குள்ள உருவாயிருக்கிற அந்த புதிய சிருஷ்டி புதிய சிந்தையை தான் அப்படி பார்ப்பார் It is the only thing that God recognizes as having control over this mortal body. So இந்த விலகினமான மாம்ச சரீரத்தின் மீது ஆதிக்கம் உள்ளதாக தேவன் ஒன்றை கருதுகிறார் என்று சொன்னான் அது இந்த புதிய சிந்தையை தானே தவிர வேற எதுவும் இல்லை Why does the new creature have control? So அப்போ புதிய சிஸ்தி ஏன் அப்படியான ஒரு கட்டுப்பாட்டை இந்த மாம்ச சரீரத்தின் மேலே பெற்றிருக்கணும் because the will is transferred from human interest to God's will. ஒரு மனித சித்தத்தில் இருந்து தேவனுக்கு தேவனுடைய சித்தத்திற்காக அது மாறி எடுக்குது அந்த ரீதியில் அது ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கு and God's will is now our will as new creatures so ஒரு புதிய சிஷ்டியாக இப்போ தேவனுடைய சித்தம் எதுவோ அதுவே நம்முடைய சித்தமாகவும் அங்க இருக்கு we have full right and control in this body whose earthly rights are already given up. அதாவது நம்ம இந்த மாம்சத்தினுடைய உரிமைகளை விட்டுடுக்கிறோம் விட்டிருந்தாலும் நமக்கு இந்த மாம்சத்தின் மீது முழு அதிகாரம் என்பது இருக்கு உரிமை என்பது இருக்கு Brethren, God has accepted our sacrifice, and the new creature must be loyal in controlling the body in accordance with the divine will. அதாவது தேவன் நம்முடைய பலியை வந்து அங்க அங்க அங்கீகரிச்சிருக்கிறார் ஆனா இந்த புதிய புதிய சிருஷ்டி என்பது தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக இந்த பழைய சரீரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க முயலணும் So from the moment of our consecration, we are to see that the mortal body is kept under. அதனால நம்மை நாம் அர்ப்பணித்த அந்த தருணத்தில் இருந்து இந்த பழைய சரீரம் அதனுடைய சுபாவங்களோடு எப்பொழுதும் கீழ்ப்பட்டதாக அடக்கப்பட்டதாக படிக்கு நாம பார்த்து கொள்ளணும் Let's think about it as if the new creature and the old creature are having a dialogue. ஒருவேளை புதிய சிந்தையும் பழைய மாம்ச சுபாவமும் ஒரு டிஸ்கஷன் ஒரு சம்பாஷணை ஒரு வைத்துக்கொள்ளுது என்று பார்த்து பார்க்கலாம் கற்பனை பண்ணலாம் The new creature says to the mortal body, you are my body only for the time being அதாவது அந்த புதிய சிந்தை அந்த பழைய சுபாவத்தை சொல்லுது நான் புதிய சிந்தை நீ என்னுடைய சரீரமா இருக்கிற only for the time being ஆ இங்க இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துக்கு மாத்திரமே நீ என்னுடைய சரீரமாக இருக்க போகிற புதிய சிந்தை பழைய விஷயத்துக்கிட்ட பேசுது இங்க இருக்கும் அளவுக்கு மாத்திரமே நீ என்னுடைய சரீரம் I am the new creature desiring to use you in God's service. in order that I may see how obedient I can be to God's cause. So நான் வந்து புதிய சிருஷ்டி தேவனுடைய ஊழியத்தில் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் In order, to, in order that I may see how obedient I can be to God's cause ஆமா ஸோ இப்படியாக உன்னை தேவன் சித்தம் செய்வதில் பயன்படுத்துவதில் நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்க முயற்சிக்கிறேன் the old preacher might say but I have some rights நான் ஒருவேளை அப்படி புதிய சிந்தை பழைய சுபாவத்துக்கிட்ட சொல்லும்போது பழைய சுபாவம் சொல்லலாம் திரும்பி ஆனாலும் எனக்கு என்ற உரிமைகள் எப்போதும் என்னிடத்தில் இருக்கே என்று சொல்லலாம் The new creature replies, You have no right. அந்த மாதிரி சமயத்தில் புதிய சிருஷ்டி என்ன சொல்லுது பழைய சரீரத்திட்ட அந்த சுபாவத்துக்கிட்ட இல்லை உனக்கு என்று சொல்லி எந்த உரிமையும் கிடையாது I shall use my judgement as to what you shall do or not do நீ எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று நான் தீர்மானித்து உனக்கு கட்டளையிடுவேன் அதை மாத்திரம் நீ செய்தா போதும் அப்படின்னா நீயாக செயல்படுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது Brethren, if the new creature yielded to the old creature, the latter would prosper in its own aims and projects. அதாவது சில சமயங்களில் புதிய சிருஷ்டி பழைய சுபாவத்துக்கு இசைந்து கொடுத்துச்சு என்று சொல்லும் சொல்ல சொன்னோம் என்று வைத்து கொண்டால் அது காலப்போக்கில் அந்த பழைய சுபாவம் புதிய சிஷ்டிய மேற்கொண்டு அது தலை தலையெடுத்துடும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் and the new creature would be so puny and weak in courage strength and everything else அப்படியாக ஒரு சூழல் உருவாகும் போது புதிய சிஷ்டி பலகீனமாய் தன்னுடைய வலுவை வந்துட்டு அது இழந்துடும் So the new creature is to assume control of all the interests of the old creature. அதனால புதிய சிந்தையானது பழைய சுபாவத்தின் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களின் மீதும் ஒரு முழு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் to sacrifice all that is to be sacrificed to the will of God அப்படியாக முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தால் மாத்திரமே தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பலியாக அதை வந்து அங்க அர்ப்பணிக்க முடியும் So brethren, we talked, we, we heard in this convention about caring for the little things how we take care of little things in our life அதாவது நேற்றைய தினத்திலையும் இன்றைய தினத்திலும் கேட்ட பாடங்களில் சின்ன விஷயத்தில் உண்மையாக இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நம்ம சில கருத்துக்களை நம்ம கேட்டோம் that is the little foxes that grew in the vineyard தெரியும் நமக்கு பிரசங்கில இருக்கக்கூடிய வசனம் அந்த புலி நரிகள் அதுவே திராட்சை தோட்டத்தை எடுக்கக்கூடியதாக இருக்குது என்று அங்கே பார்க்கிறோம் Every time we cater to the wishes of our old creature, it is as if you're feeding it some food. Every time we cater to the old creature and its wish, it's like feeding it food. ஆமாம் அதாவது ஒவ்வொரு முறையும் நாம் இந்த பழைய சுபாவத்துக்கு நம்ம அனுமதி கொடுக்கும் போது அது கிட்டத்தட்ட எது மாதிரி இருக்குன்னா like feeding Feeding, feeding it food. ஆ அதற்கு நம்ம அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த பழைய சுபாவத்துக்கு கிட்டத்தட்ட அது பலப்படுவதற்கான ஆகாரம் கொடுக்கறது மாதிரி இருக்கும் You may think it's just a chicken chicken here one one beef piece here, one something else அதாவது இந்த பழைய சுபாவத்துக்கு அவ்வப்பொழுது என்று நீங்கள் சில ஒரு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரம் நீங்கள் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் but before you know it that small creature has now grown and become big. ஆனால் அது காலப்போக்கில் அது ஒரு பெரிய பலகீனமாக அது வளர்ந்து வந்து அங்கே நிற்கும் So, brethren, in conclusion, there are only two reasons as to why someone does anything in this world. நம்ம பாடத்தினுடைய முடிவுக்கு நம்ம வரலாம் ஸோ இப்படி முடிவுக்கு வரும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொல்லும் பொழுது அதற்கு இரண்டே காரணங்கள் தான் இருக்க முடியும் Either they do it out of duty, ஒன்று அவர் அந்த காரியத்தை செய்வதற்கான காரணம் அது அவருடைய கடமையாக இருந்திருக்கும் or they do it out of love அல்லது அவர் அதை செய்வதற்கான காரணம் அன்பாக இருந்திருக்கும் Brethren, I urge you to meditate on this thought. நாம் இப்போ சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் Because we learned that our highest motive in our spiritual course on this side of the veil is to glorify and honor our Heavenly Father. So ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம் திரைக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய அந்த மேலான நோக்கம் என்ன என்று நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவதே என்ற நோக்கமாக இருக்க வேண்டும் And in order to do that, we need to become like children and have the neuroplasticity to unlearn our sinful nature and put on the new. So இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த பாடத்தை அந்த உதாரணத்தில் அந்த சிறு குழந்தையை பற்றி படித்தோம் இல்லைங்களா அதனுடைய அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி கெப்பாசிட்டி எப்படின்னா அந்த சிறு குழந்தைக்கு இருக்கிற ஒரு தன்மை பலதை பழையதை சீக்கிரமாக விட்டுடலாம் புதியதை சீக்கிரமாக கற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி நம்மை நாம் காத்துக்கொள்ளணும் To ultimately glorify and honor our Heavenly Father by proving our loyalty to His will and thereby making our calling and election sure. So இறுதியாக நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் So to ultimately glorify and honor our Heavenly Father by proving our loyalty to His will. அதாவது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக நம்முடைய உண்மையை வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் and thereby making our calling and election sure அப்படியாக நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்து கொள்ள முடியும் Hebrews chapter 10 verse 36 want to read இப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷம் வாசிக்கலாம் எபிரேயர் பத்து முப்பத்தாறு நீங்கள் தேவனுடைய படி செய்து வாக்கு சத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுப்பை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது So let our daily meat be to do the will of Him who has called us to this marvelous life. அதனால சகோதர சகோதரி நம்முடைய அனுதின போஜனம் என்பது இந்த ஆச்சரியமான அதாவது அந்த காலத்திலிருந்து இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள அழைத்தவருடைய சித்தத்தை செய்வதாகவே நமக்கு இருக்கட்டும் so that we too may hear the testimony of God saying as he did of David so அப்படியாக நம்ம வாழ்வதின் மூலம் நம்மை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லும் பொழுது தாவிதை குறித்து அவர் என்ன சாட்சி சொன்னாரோ அதே பாரி சொல்லுவதை நாம் கேட்க கேட்கலாம் I have found my son a man after my heart who will do all my will அதாவது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற அந்த வசனத்தை அந்த ஒரு சாட்சி போல நாமும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் If anything has been said amiss, I pray that our Heavenly Father overrule it for the good of His children. ஏதாவது சில விஷயங்களை நான் வேறு மாதிரி பேசியிருந்தால் அந்த காரியங்களை கூட தேவன் அவருடைய கிருபையில் நன்மைக்கு எதுவாக நடத்தி முடிப்பார் என்று நம்புவோம் And may God add His blessings. Amen. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஓகே